பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாகிய அல்லாஹுக்கு சுபகான ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா சலாத் என்னும் கரணையும் சலாம் என்னும் இறைக்கமும் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா سيد القولين طيب الحرمين ஹபீப் அமரை முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சகாபாக்கள் தாபியங்கள் தபாபியங்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் தயாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு முக்மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ரபுல் ஐசத்தல்லா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏதிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவிற்கு நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக கருத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவர்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தை கொள்கின்றேன் اتقوا الله حيثما كنتم கண்ணியத்துக்குரிய உலமாக்களே கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுகோ அம்மன் அவாலுகோ இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரம்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறார் அவன் தனித்தவன் இணை துணை அற்றவன் அவன் நாடின நேரத்துல நாடின விடயங்களை நாடின அமைப்புல செய்யக்கூடிய குதிரத்துள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறான் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அந்த ரபுல ஆலமீன் இந்த உலகத்துல முழு மனித சமுதாயத்தையும் படைத்து அந்த முழு மனித சமுதாயத்திடத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் படைத்த ரபுல ஆலமீன சரியான முறையில விளங்கி இந்த உலகத்துல வாழும் ஏன் அல்லாஹ் குரான்ல தெளிவாக சொல்றான் மனிதர்கள் இன்னும் அல்லாவுடைய சக்திய அல்லாவுடைய குதிரத்தை அல்லாவுடைய வல்லமைய எந்த முறையில விளங்கணுமோ அந்த முறையில இன்னும் விளங்க இல்லை என்பதாக அல்லாஹ் குரான்ல தெளிவாக சொல்றான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ஒரு அடிமை என்ற அமைப்புல அல்லாஹ் எங்களை படைச்ச நோக்கம் என்ற அமைப்புல நாங்க எல்லாரும் அல்லாவுடைய ஒரு மகளூக் என்ற அமைப்புல நாங்க ரபுல ஆலமீன் அல்லாஹுவ விளங்குறதுக்கே இது ஆக பெரிய தேவையாக இருந்தது கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நான் பேசக்கூடிய விடயத்தை எல்லாரும் கொஞ்சம் உள்ளத்தை காலியாக்கிட்டு யோசிங்க உள்ளத்தால யோசிங்க நாங்கள் எல்லாம் இப்ப இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பருவங்களை ஒவ்வொரு கட்டங்களை சந்திச்சோம் ஆரம்ப காலம் சிறு பிராயம் என்று செல்வோம் சைல்ட்ஹுட் செல்வோம் அந்த காலத்தை சந்திச்சோம் அதுக்கு பின்னால வாலிபம் அதுக்கு பின்னால தொழில் என்ற அமைப்புல பேசியிருப்போம் அதுக்கு பின்னால திருமணம் என்ற அமைப்புல பேசியிருப்போம் அதுக்கு பின்னால வயோதிப்பத்தை அடைஞ்சிருப்போம் சரி எங்களுக்கு ரப்புல் ஆலமி அல்லாஹுவ பத்தி எந்த அளவு தூரத்துக்கு நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம் எங்களோட உள்ளத்துல முழுக்க முழுக்க அல்லாவுடைய நம்பிக்கை அல்லாவுடைய வல்லமை அல்லாவுடைய குதிரத் அல்லாவுடைய சக்தி எங்களோட உள்ளத்துல எந்த அளவு காலமாக பதிஞ்சு வைத்திருக்குது பணத்தை கொண்டு நடக்குது ஆளை கொண்டு நடக்குது மினிஸ்டரை கொண்டு சாதிக்கலாம் பட்டத்தை கொண்டு சாதிக்கலாம் பதவியை கொண்டு சாதிக்கலாம் என்ற நம்பிக்கை முதற்கொண்டு என உள்ளங்கள்ல ஆழமாக இருக்குது நான் ஏன் என்னுடைய விடயங்களை என்னுடைய ரபுல ஆலமி அல்லாஹுவை கொண்டு சாதிக்கலாம் ஒரு தொழுகையை கொண்டு சாதிக்கலாம் அமலை கொண்டு சாதிக்கலாம் என்னுடைய விவாதத்தை கொண்டு சாதிக்கலாம் என்னுடைய நோன்பை கொண்டு சாதிக்கலாம் என்ற நம்பிக்கை உள்ளவங்க இந்த மஜுமால எங்களுக்கு மத்தியில் எத்தனை பேர் இருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே எனவே நாளுக்கு நாள் உலகத்துடைய நம்பிக்கை ஆண்ல அல்லா அவனுடைய வல்லமை எடுத்து காட்டுறதுக்கு பல சம்பவங்களை சொல்றான் பல சம்பவங்கள் அதுல ஒரு சம்பவம் தான் சூரத்துள் மரியம்ல அல்லாஹ் சொல்றான் மரியம் அலை சலாத்து வசலாத்த பத்தி நீங்க மரியம் அலை சலாத்த நீங்க கொஞ்சம் பார்க்க இல்லையா அந்த மரியம் அலை சலாத்து வசலாம் தனிமேல அல்லாவிடத்துல துவா செய்யறாங்க ஒரு மிஹ்ராபுக்குள்ள தனிமையாக அமல் செய்யக்கூடிய பெண் எந்த விதமான ஆண்களோடு தொடர்பும் இல்ல அல்லா குரான் சொல்றான் அந்த மரியம் அலை சலாத்து கிட்ட நாங்க எங்களுடைய ரசூல் எங்களுடைய தூதுவர் ஒருத்தர் அப்படி வழியை அனுப்பி வச்சோம் அல்லா குரான்ல சொல்றான் மரியம் அலை பயந்துட்டாங்க கேட்கிறாங்க யார் நீ என்னால வந்தாய் ஆண்களை இந்த இடத்துக்கு வாரல்ல எங்கால நீங்க வந்தீங்க யார் அவளுக்கு அனுமதித்தது மரியம் அலைசலாம் பயத்தோட கேள்விகள் கேட்கிறாங்க ஜிபிரீல் அலைசலாம் சொல்றாங்க மரியம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல இன்னமா அன ரசூல் ரபிக் நான் அல்லாவுடைய புறத்திலிருந்து ஒரு ரசூல் வந்திருக்கிறேன் நான் ஜிபிரியில் வந்திருக்கிறேன் ஏன் வந்தன் அல்லாஹ் குரான் சொல்றான் லி அஹபலதி குலாமன் ஜக்கியா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் உங்களோட வயிற்றுக்குள்ள பரிசுத்தமான ஒரு குழந்தை உள்ளாக்குமாறு அல்லாஹ் சொல்லிட்டான் இப்ப மரியம் கேள்வியும் என்னென்றா ஜிப்ரீல் நீங்க புள்ளைய பத்தி பேசுறீங்க அது ரெண்டாவது வலம் அம்சஸ்னி பஷர் என்னை எந்த நாள் தொட்டதும் இல்ல வலம் அக்குபகையா நான் ஒரு மோசமான பெண்ணும் இல்ல எப்படி புள்ள கிடைக்கும் ஜிப்ரீல் எப்படி புள்ள கிடைக்கும் ஜிபிரீல் அலைசலாம் சொல்றாங்க மரியமதெல்லாம் அல்லாக்கு சிம்பிள் கிட்ட போறாங்க என்பதாக ஒரு ஊது நெஞ்சு பகுதியில அல்லா குரான் சொல்றான் தப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க ஒட்ட நடியாக ஒன்பது மாசத்துடைய குழந்தைய அல்லா வயிற்றுக்குள்ள கொண்டு ஒன்பது மாசத்துடைய குழந்தை இன்னும் சில தப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க ஒட்டநடியாக மரியம் அலைத்தலாம் குழந்தைய பெற்றும் எடுத்துட்டாங்க கையில கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே இது யாருக்கு செய்யலும் எந்த நவீக்கு செய்யலும் எந்த மலக்குக்கு செய்யலும் எந்த ரப்தருக்கு செய்யலும் இது யாராலும் முடியாது ரபுல ஆலமீனுக்கு செய்யும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே நாங்களும் உலகத்துல வாழ்றோம் நாளுக்கு நாள் உலகத்துடைய நம்பிக்கை பணத்தை கொண்டுதான் நடக்குது இப்படி ஒரு டெசிக்னேஷன் செய்யணும் இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் இப்படி நாளுக்கு நாள் அப்பாவுடைய நம்பிக்கை அம்மாவுடைய நம்பிக்கை என்னோட உள்ளத்தை விட்டு குறைஞ்சு கொண்டே போகும் இந்த காலத்துல மனிதர்களுக்கு பேசி சொல்லப்பட்டா நீங்க அல்லாவுக்காண்டி கொஞ்சம் நேர காலத்தை கொடுங்க பள்ளிக்கு வந்து உங்களுடைய நெத்திய வந்து சுஜூது செய்யுங்க இப்படி மனிதர்களுக்கு சொல்லப்பட்டா அவங்க முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை நாங்க அல்லாவுக்கு டைம் கொடுத்தா நாங்க அல்லா அல்லான்னு பின்னுக்கால போனா எங்களுடைய ரிஸ்குடைய விஷயத்துக்கு யாரு பொறுப்பு இருக்கிறது எங்களோட குடும்பத்துடைய ரிஸ்க யாரு பார்க்கிறது ஆனா அல்லாஹ் கேட்கிறான் ஹதீஸ்ல மன் அவுசல இலைக்கல் கதா ஐந்தமா குந்த ஜனீனன் பதனி உம்மி ஏ ஆதமுடைய மகனே நீ ரிஸ்க் ரிஸ்க்னு பின்னுக்கால போறியே தாயுடைய வயிற்றுக்குள்ள நீ இருக்கக்கூடிய நேரம் யாரப்பா உனக்கு ரிஸ்க தந்தது அல்லா சொல்றான் ஏழு வானம் ஏழு பூமியை படைச்சவன் நான் தான் சந்தேகம் இல்ல பலம்மாயவி கல்கிஹின்ன எந்த விதமான கஷ்டமும் எனக்கு விளங்கல்ல அப்ப உனக்கு சாப்பாடு தாரது உனக்கு ரிஸ்க் தாரது உன்னை உலகத்துல வாழ வைக்கிறது எனக்கு கஷ்டமான்னு சொல்லி எல்லாம் கேட்கிறான் கணேசகுரிய சகோதரனை நண்பர்களே அல்லா குரான் தெளிவாக சொல்றான் ஏ மனிதனே படைக்கிறது ஒரு கஷ்டம் என்று சொல்லி சொன்னான் சுரசு நாசியாத்லா கேட்கிறான் படைக்கிறது ஒரு கஷ்டம் என்றா கிரியேஷன் உருவாக்குறது ஒரு கஷ்டம் என்றா அது ஆறடி சிக்ஸ் ஃபீட் உனைய படைக்கிறது எனக்கு கஷ்டமா இல்லாட்டி ஏழு வானம் அதுல சூரியன் அதுல சந்திரன் அதுல நட்சத்திரங்கள் மில்லியன் கணக்கு எத்தனையோ பிளானட் கோள்கள் இதெல்லாம் படைக்கிறது எனக்கு கஷ்டமா இல்லாட்டி ஏழு பூமி அதுல ஆறு கடல் நதி மலர் மரம் செடி வெள்ளி கொடி இதெல்லாம் படைக்கிறது எனக்கு கஷ்டமா இல்லாட்டி ஆறடி உனைய படைக்கிறது எனக்கு கஷ்டமா எது கஷ்டம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்ல நண்பர்களே ரப்பு சொல்றான் ஏழு வானம் ஏழு பூமி படைக்கிறது எனக்கு கஷ்டம் இல்ல உனைய படைக்கிறது எனக்கு என்ன கஷ்டம் உனக்கு ரிஸ்க தாரது எனக்கு என்ன கஷ்டம் உனைய உலகத்துல பாதுகாக்கிறது எனக்கு என்ன கஷ்டம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் மிக முக்கியமாக முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் இடத்துல உள்ளத்துல வர வேண்டிய ஒரு விஷயம்தான் நாளுக்கு நாள் அப்பாவுடைய நம்பிக்கையை குறைக்கோடும் அம்மாளுடைய நம்பிக்கை அல்லாவுடைய நம்பிக்கை இபாதாத்துடைய நம்பிக்கை அமலுடைய நம்பிக்கை உள்ளத்துல வரணும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த அமலுடைய நம்பிக்கை நம்பிக்கை அல்லாவுடைய நம்பிக்கை என்று செல்லக்கூடிய இடையற்ற உள்ள சில ஒவ்வொரு மனிதனுக்கும் வரணும் அதுக்கு செய்ய வேண்டிய முதலாவது விடயம் தான் தெளிவாக கேளுங்க என்னுடைய குத்துபாவுடைய டேர்னிங் பாயிண்ட் இதுதான் தெளிவாக கேளுங்க ஒவ்வொரு மனிதனும் பாவம் என்று செல்லக்கூடிய ஓட்டைகளை மூடும் ஒரு மனிதன் பாவம் செய்தான் பாவத்தை விடாம நாங்க செய்யக்கூடிய இபாதாத்துடைய பிரகாசம் உள்ளத்துல வராது இபாதாத்துடைய பிரகாசம் உள்ளத்துல வராது மிஸ்டாப்ல வரக்கூடிய தெளிவான அறிவாயத் ஒரு மனிதன் வந்து நபி அவங்ககிட்ட கேட்கிறாங்க யார் சூழல்லா ஒரு மனிதன் நீக்கிறாரே அவர் அதிகமான அமல் செய்யறாரு அவரது ஹஜ்ஜு எத்தனையோ வருடத்துக்கு முன்னால முடிஞ்சு இன்னும் ஹஜ்ஜு செய்யறார் இன்னும் உம்ரா செய்யறார் இன்னும் சதக்கா கொடுக்கிறார் இன்னும் சக்காத் கொடுக்கிறார் இன்னும் அல்லாத பாதையில செலவழித்துக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ விடயங்கள் அமல் இவாத திலாவத்து குரான் எல்லா நன்மையும் செஞ்சு கொண்டிருக்கிறார் ஆனா அவருடைய அடுத்த பக்கத்தை எடுத்து பார்த்தா அவர் பாவமும் செய்கிறார் வட்டியை விடுறதுக்கு தயார் இல்ல பொய் பேசுறத விடுறதுக்கு தயார் இல்ல கேம்லிங் சூதாட்டம் விடுறதுக்கு தயார் இல்ல மது குடிக்கிறத விடுறதுக்கு தயார் இல்ல சிகரெட் பாவின் அதை விடுறதுக்கு தயார் இல்ல ஆனா ஹஜ்ஜி அம்ரா சதகாத்தில அவர் எல்லாமே அவர் வந்து கேட்கிறார் அதிகமா ஒரு மனிதன் நன்மையும் செய்கிறார் இன்னும் ஒரு மனிதன் அதே மனிதன் பாவமும் செய்கிறார் இன்னும் ஒரு மனிதன் இருக்கிறார் யார சூழலாம் குறைவான அமல் தான் செய்கிறார் அவர் பரவோட போதுமாக்கி கொள்றார் சுண்ணத்துக்கு போறதுக்கு அவர் தயார் இல்ல ஆனா அவருடைய பாவத்துடைய லிஸ்ட எடுத்து பார்த்தா பாவமும் இல்லை என்ற நிலைமையில தான் இருக்கு இப்ப இவருடைய கேள்வி என்னென்றா யார சூழல்லா அதிகமா நன்மைகள் செஞ்சு அதிகமா பாவம் செய்யக்கூடிய எந்த மனிதன் சிறந்தவரா இல்லை இல்லாட்டி குறைவான அமல் செய்கிறார் குறைவாக பாவம் செய்யக்கூடிய இந்த மனிதன் சிறந்தவரா ரெண்டு கேள்விகள் நபி அலை முன்வைக்கப்பட்டுச்சு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே கேட்கப்பட்ட கேள்விகள் ரெண்டு தான் ஆனா ஜவாப் ஒன்றுதான் ஜவாப் ஒன்றுதான் நபி அலைத்தலாம் பதில் ஒன்றுதான் சொன்னாங்க தெளிவாக கேளுங்க ஒரு மனிதன் நன்மை செஞ்சு அல்லாஹுவ நெருங்கிறான் ஒரு மனிதன் நன்மையை செய்யறான் அதன் மூலமா எவ்வளவு அல்லாஹுவ நெருங்கிறானோ அதை விட ஒரு மனிதன் பாவத்தை விடுறதின் மூலமாக தான் அல்லாஹுவ அதிகமா நெருங்குவான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே எங்கட பார்வையில சின்ன பாவமாக இருக்கலாம் உதாரணம் நாங்க புகை பிடிக்கிறோம் சிகரெட் பிடிக்கிறோம் எங்கட பார்வையில சின்ன பாவம் எப்ப அந்த பாவத்தை நாங்க அறாமாக்குறோமோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே எத்தனை இரவுகள் நின்று வணங்கினாலும் இந்த பாவத்தை விட்டத போல ஒரு மஹபத் அல்லாவுக்கு நன்மை செஞ்சதை போல வராது கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் பாவத்தை விட்டு அல்லாக்கு சரியான மகப்பர் சரியான ரக்கம் அதுதான் ஒரு தடவை ஏழு வானமும் பிரகாசமாகிட்டு மலாய்க்காமார்கள் கேட்கிறாங்க என்னையா அல்ல விஷயம் ஏழு வானமும் பிரகாசமா இருக்கு என்ன விடயம் என்ன நடந்துச்சு ஒரு மலக்கு வந்து அலான் செய்யறாங்க இஸ்தல அல் அபுது ரப்பா இஸ்தல அல் அபுது ரப்பா ஒரு அடியான் அல்லாஹுவோட உடன்படிக்கை செஞ்சுட்டாரு யா அல்ல இதுக்கு போற பாவம் செய்ய மாட்டேன் யா அல்லா வட்டிய விட்டு தஞ்சா அல்லா தினாவை விட்டு தஞ்சா அல்லா உண்மாவை மன்னிச்சு தஞ்சா அல்லா இதுக்கு போற சேர்ந்து போறன்றப்பே உண்மையான முறையில ஒரு மனிதன் தௌபா செஞ்சுட்டாரா அல்லாஹ் சந்தோஷத்துல ஏழு வானத்தை பார்க்கலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரனே நண்பர்களே விடிய விடிய தகஜு தொழுந்தாலும் அல்ல ஏழுவானத்தை பிரகாசமாக்குறல்ல ஒரு பாவத்தை விடுறதால அல்லாவுக்கு அந்த மனிதனோட சரியான மஹப்பத் இப்ப நான் பாவம் பாவம் என்று சொல்லக்கூடிய நேரம் எங்களுடைய உள்ளம் பேசலாம் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு யோசனை வரலாம் அதரம் செல்றது சரிதான் நாங்க தான் இனி பெரிய பாவம் ஒன்றும் செய்யறல்ல வட்டியோட தொடர்பு இல்ல தினாவோட தொடர்பு இல்ல அடுத்தவன் ஏமாத்திரம் இல்ல நாங்க எல்லாம் ஹலாலாக தானே செய்யறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் என்ன தெரியுமா சொல்லும் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் சொல்லும் புஜூது கதம்பும் லாயுகாசு தம்பு ஏ மனிதனே நீ உலகத்திலே ஈக்கிறதாக பெரிய பாவம் அதை விட ஒரு பெரிய பாவம் தேவல்ல உலகத்தில் இருக்கிறதாக பெரிய பாவம் என்றுதான் முஸ்லீம் ஒரு நாளும் நான் அந்த பாவம் செய்யறல்ல நான் இந்த பாவம் செய்யறல்ல உள்ளத்துல ஒரு நாளும் இப்படி ஒரு எண்ணம் வராது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த பாவத்துடைய கரைகளை அந்த பாவத்துடைய ஓட்டைகளை மூடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தரக்கூடிய ரமலானுடைய மாதம் ரமலானுடைய மாதத்துல காலடி எடுத்து வச்சிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே இந்த ரமலானுடைய நோக்கத்தை ஒவ்வொருத்தரும் விளங்குறது கட்டாயம் என்னுடைய பேச்சை யாரும் தவறாக எடுக்க வாரம் ரமலான்ல அமலுடைய நோக்கத்தை விட அமல் ரெண்டாவது தான் ரமலான்ல நாங்க அதிகமாக அமல்கள் செய்யறோம் நாம சுண்ணத்தான விடயங்கள் அதிகமாக செய்யறோம் தராவிக சொல்லுகிறோம் விசில் சொல்லுகிறோம் அதே போல ஹிசுமதில் குரான்கள் அதிகமாக அமலிவாதத்துக்கள் செய்யப்படுவது இந்த அமல்கள் ரமலானுடைய மாதத்துல ரெண்டாம் பட்சம் தான் முதலாவது பட்சம் அல்ல குரான் சொல்றான் உங்களுக்கு ரமலானுடைய நோக்கம் என்ன யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் சியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிட்டான் ஒரு மனிதன் எதுக்கு சாப்பிடுவான் அவனுக்கு பசி போறதுக்கு சாப்பிடுவான் ஒரு மனிதன் ஏன் தண்ணி குடிப்பான் அவனுக்கு தாகம் போறதுக்கு தண்ணி குடிப்பான் அப்ப தண்ணி குடிக்கிறதுடைய நோக்கம் தாகம் போகணும் சாப்பாடுடைய நோக்கம் பசி போகணும் அதே போலதான் அல்லாஹ் சொல்றான் ரமலானுடைய நோக்கம் என்ன தெரியுமா நீங்க ஒவ்வொருத்தரும் தக்குவாதாரியாக மாறவும் அதுதான் ரமலான நோக்கம் தக்குவாதாரி என்றா என்ன நாங்க யோசிக்கிறோம் உடனே நாங்க அவனுடைய பக்கத்தை யோசிப்போம் தக்குவா என்றா நாங்க அஞ்சு நேரம் சொல்லுறோமே அது தக்குவா இல்லை இல்ல தக்குவா என்று செல்றது வெளிரங்கமான அமல் அல்ல தக்குவா தக்குவா என்று செல்றதே உள்ளம் சம்பந்தப்பட்ட விடயம்தான் தக்குவா உள்ளத்துல வரோடும் நான் இப்படிதான் என்னைய பத்தி உள்ளத்துல எந்த பாவக்கரைகளும் இல்ல இதுக்கு பேர் தான் தக்குவா என்று சொல்லப்படுவோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வெறுமனே அமல்களை கொண்டு ஒரு நாளும் தப்புவாவை சம்பாதிக்க முடியாது அது வெளிரங்கமான காற்றத்துக்கு செய்யக்கூடிய அமல்கள் தப்புவா என்று சொல்லி செல்றது முதலாவது கட்டம் தப்புவால ஒரு மனிதன் பாவம் செய்ய மாட்டான் அல்லாவுடைய பயம் இருக்கா போலீஸ்காரண்ட பயம் இருக்குது அதனால குத்தம் நடக்காது சில இடங்கள்ல டிராபிக் போலீஸ்காரன் ரோட்ல இருந்தா யாருமே ரோட்ல இல்லாட்டியும் நாங்க வாகனத்தை கொண்டு போக மாட்டோமே அடே ஒளிஞ்சி சரி அவன் பிடிச்சிருவானே என்ற பயத்துல அந்த பயம் இருக்கே அந்த பயம் அல்லாவிடத்தில் எங்களுக்கு இல்லாம போயிடுச்சு உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களை கண்டு பயப்படுறோம் முழு உலகத்தையும் படைத்து நம்முடைய ஆலமீனுடைய பயம் இன்னும் உள்ளத்தில் இல்லை எனவே தக்குவாவுடைய முதலாவது கட்டம் அல்லாஹுவ பயப்படுறது ஒரு மனிதன் பாவம் செய்யறானா பகிரங்கமாக சொல்லலாம் அவனுக்கு அல்லாவுடைய பயம் இல்லை அதுதான் பாவம் செய்யறான் இல்லாட்டி பாவம் செய்யக்கூடிய நேரம் உள்ள சில யோசனை வரும் அடே யாரு பார்க்காத்தையும் என்னுடைய உண்மை பார்க்கல என்னுடைய வாப்ப பார்க்கல என்னுடைய மனைவி பார்க்கல சுத்தி முன்னும் யாரும் பார்க்கல ஆனாலும் என்னைய படைத்த ரபுல ஆளுநர் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை வருவது அதுதான் தப்புவார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லே ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருவது முப்தி கிஃபாயத்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவங்க ஆரம்ப காலங்கள்ல பழைய ஆட்களுக்கு தெரியும் ஆரம்ப காலங்கள்ல இந்தியா பாகிஸ்தான் ஒரு நாளாக தான் இருந்துச்சு இந்தியா பாகிஸ்தான் ஒரு நாடாக இருந்துச்சு அதுக்கு பின்னாலதான் பிரியப்பட்டுச்சு இந்தியா வேற நாடு பாகிஸ்தான் வேற நாடு இந்தியா பாகிஸ்தான்ல ஆரம்ப காலத்துல இருந்த ஆக பெரிய முக்தி தான் கிராண்ட் முக்தி தான் முக்தி கிஃபாயத்துல்லா இந்த முப்தி கிஃபாயத்துள்ளாவுடைய சம்பவம் ஒன்று எழுதுறாங்க கிதாபுல கணேசுக்குரிய அல்லாஹுவின் நல்லது யாரே இந்த முப்தி கிஃபாயத்துள்ளாவுடைய ஆரம்ப காலம் அவங்க மதரசால ஓதக்கூடிய நேரம் சரியான ஏல வறிய குடும்பம் அவங்களுக்கு மதரசாவுடைய பீஸ ஹதியாவை கெட்டுறதுக்கு கூட வசதி இல்ல கிதாபுகள் செய்கிறதுக்கும் வசதி இல்ல உலமாக்கள் எழுதுறாங்க அவங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு கீரை தோட்டம் இருந்துச்சு அந்த கீரை தோட்டத்துக்கு போவாங்க கீரைகளை பறிப்பாங்க அதை வித்து தான் கிதாபுகள் வாங்கி ஓடினாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யார்களே ஒரு தடவை முப்தி கிஃபாயத்துள்ளா போறாங்க பேசி கீரைகளை பறிக்கிறாங்க அப்படி வச்சு கொண்டு வாழறாங்க வரக்கூடிய நேரம் ஒரு பெண்மணி வாசல்ல இருந்து கூப்பிடுறா கூப்பிட்டு அவங்க யோசிக்கிறாங்க கீரைகள் அவ வாங்கறதுக்கு தான் கூப்பிடுறா அவ வீட்டுக்குள்ளால கூப்பிடுறா என்னத்துக்காக வேண்டி பாவத்துக்காக வேண்டி வேற எந்த நோக்கமும் இல்லை என்னத்துக்கு குரானோடவா கூப்பிடுறா இல்லாட்டி அமல் செய்யவா கூப்பிடுறா இல்ல நோக்கம் தினா பாவம் செய்யறதுக்கு முஸ்தி கிபாயத்துள்ள பேசிட்டாங்க அவங்க அறியாம பேசிட்டாங்க அவங்க நினைச்சாங்க தீரவே இல்ல பார்த்தேன்னு பாவத்தின் பக்கம் அந்த பெண்மணி அழைக்கிறா ரூம்ல போடப்பட்டேக்கு தனி நேரம் மாட்டி கொண்டுட்டாங்க ஒன்றும் செய்யல தப்புறதுக்கு ஒரே ஒரு வழியை யோசிச்சாங்க சொன்னாங்க நான் பாத்ரூம் போகணும் டாய்லெட்டுக்கு போகணும் மலசல கூடத்துக்கு அந்த பெண்மணி அனுமதி கொடுக்கலா இவங்க போறாங்க என்ன நஜீஸ் மலசல கூடத்துல வெளியாகிச்சோ அந்த நஜீஸ முழு உடம்புல பூசிட்டு வெளியே வந்துட்டாங்க இப்ப அந்த பெண்மணி என்ன செஞ்சிட்டா வீட்டால விரட்டி போட்டுட்டா போ உன்னிடத்துல சரியான துர்நாற்றம் வருது முஸ்திக்கு பாயத்துல பாடத்துக்கு வரணும் மதரசாக்கு வரணும் அவசரமாக வராங்க வரக்கூடிய நேரம் ஒரு ஆறு குறுக்கிறது அந்த ஆத்துல குளிக்கிறாங்க வந்து பாடத்துல உட்கார்ந்துட்டாங்க உஸ்தாத் பாடத்தை நடத்துறார் முதலாவது பாடம் போகுது நடத்தக்கூடிய நேரம் உஸ்தாத் சொல்றாரு என்னப்பா ஒரு வித்தியாசமான ஒரு வாசம் வருவதே வகுப்பறையில முஃப்தி கிபாயத்துல்லா பாக்குறாங்க நான் ஏதாவது குளிக்கிறதுல மிஸ்டேக்க பண்ணிட்டனோ தெரியா தவறு செஞ்சிட்டனோ தெரியா சரியா குளிக்கலையோ தெரியா ரெண்டாவது பாடம் தொடங்க முன்னுக்கு ரெண்டாவது விடுத்தமும் குளிச்சுட்டு வந்துட்டான் வந்து உட்கார்ந்துட்டாங்க இப்ப ரெண்டாவது விடுத்தம் பாடம் போகுது அதே உஸ்தாத் நடத்துறாரு நடத்தக்கூடிய நேரம் சொல்றாரு என்னப்பா ஒரு வித்தியாசமான ஒரு வாசம் வருவதே வெளியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லது யாருகளே முஃப்தி கிஃபாயத்துல யோசிக்கிறாங்க ரெண்டாவது விடுத்தமும் சரியா குளிக்கல போல அதுதான் உஸ்தாத் இப்படி சொல்றாங்க மூணாவது விடுத்தமும் குளிச்சுட்டு வந்து உட்காந்துட்டான் மூணாவது விடத்தம் முஸ்தா சொல்லாரு என்னப்பா வாசம் இப்ப கடுமையாக வருது என்ன நடந்துச்சு இப்ப முஸ்திக்கு பாயத்துல்லா பார்த்தாங்க இதுக்கு மேல என்னுடைய உஸ்தாத் இடத்தில் என்னுடைய தவற மறக்கலா எல்லா மாணவர்களும் போனதுக்கு பின்னால உஸ்தாத கூப்பிட்டு சொல்றாங்க அதர இப்படி ஒரு விடயம் நடந்துச்சு ஒரு பெண்மணி பாவத்தின் பக்கம் கூப்பிட்டா நான் என்னைய பாதுகாக்கிறதுக்காக வேண்டிதான் நான் இப்படி மலத்த பூச்சி கொண்டு வந்தேன் ஆனா மூணு விடுத்தம் குளிக்கிட்டேன் நீங்க சொல்றீங்க ஏதோ வாசம் வருது வாசம் வருவது என்று உஸ்தாத் ஆச்சரியத்தோட சிரிச்ச வண்ணமாக சொல்றாங்க இப்பாயத்துல என்ன பேசுறீங்க நான் சொன்னது கிட்ட இருந்து கஸ்தூரிய விடவும் ஒரு பெருமதியான ஒரு வாசம் வருவது அதனால் நான் சொன்ன நின்ன வாசம் என்று சொல்லி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே பாவத்திலிருந்து தூரமாகினாங்க அல்ல மலத்துக்கு பதிலாக கஸ்தூரியுடைய வாசம் சொல்லியாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லது யாருனது நான் என்ன செல்ல வாரனெண்டா உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை சொற்பகால வாழ்க்கை அல்ல எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை நாங்க வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல பாவத்திலிருந்து ஒரு மனிதன் தூரமாகணும் பேசக்கூடிய நானும் பலகீனமானவனாக இருக்கலாம் பேசக்கூடிய நானாக மோசமான பாவி பேசுறதுக்கும் தகுதி இல்லாதவன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பாவத்துக்கு தலா கொடுப்போம் உண்மையான தப்புவான்னு சொல்லி சொல்றது அல்லாஹு எல்லா சந்தர்ப்பத்திலேயும் ஒரு மனிதன் பயப்படணும் உள்ளத்தில் அல்லாவுடைய பயம் வரணும் நான் ஒரு பாவம் செய்ய போறேனா அதை ரொம்ப பார்த்து கொண்டிருக்கிறானே என்னை படைச்சு பரிபாலிக்கக்கூடிய அல்ல அவனுக்கு நான் மாற்றம் செய்ய போறேனே இந்த சிந்தனை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல வாரது கஷ்டம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ரமலானுடைய காலங்களுக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் சைத்தான கெட்டி போட்டுட்டான் அதுக்குரிய ஆதாரம் ரமலானுடைய முதல் காலம் முதலாவது நாள் ஷைத்தான் இல்லை என்றதுக்கு அடையாளம் ரமவானுடைய முதலாவது நாளுடைய பொறைய கண்டித்தா ஜிபிரீல் அலைசலாத்துக்கு அல்லா சொல்வான் யா ஜிபிரீல் பூமிக்கு இறங்குங்க மக்களை கெட்ட வழியில நடத்தாட்டக்கூடிய சைத்தான்களை கெட்டி கடல்ல தூக்கி வீசுங்க ஜிபிரீல் என்பதாக அல்லா சொல்லுவார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லது யாருங்களே அதுதான் நீங்க பாருங்க மற்றைய நேரங்கள்ல இஷாவுக்கு பின்னால ரெண்டு ரக்கா தான் கஷ்டம் சரியான கஷ்டம் எங்களுக்கு ஆனா ரமவானுடைய முதல் புற கண்டத்துக்கு பின்னால நாங்க செய்யப்படுவது அடுத்த நாள் ரமதானுடைய நோம்பு அதே நாளுடைய இடவேல ரெண்டு ரக்கா சொல்லுறதுக்கு கஷ்டமான நாங்க இருபது ரக்கா சொல்லுறதுக்கு எப்படி தயாராகும் கண்ணியத்துக்குரிய எல்லாமே நல்லடியார்களே பள்ளிவாசல் நிரம்புது சுபோக்கு ஜும்மாவை போல தனம் வருவது இல்லாத மக்கள் எல்லாம் பள்ளிக்கு வராங்க சொல்லாதவர்கள் சொல்லுறாங்க புராண ஆசையோடு ஓதுறாங்க என்ன காரணம் மனிதன் பாவம் செய்யக்கூடாது மனிதனை வழிக்கெடுக்க கூடாது என்பதற்காக ஷெய்தான அல்லாஹ் கெட்டி போட்டுத்தான் அந்த ஷெய்தானிய மனிதர்களிடத்தில் இல்ல அதனால மனிதன் பள்ளியோடு தொடர்பாகிறார் அதிலேயும் சில மனிதர்கள் சொல்லுவாங்க இவனுக்கு நோம்பு வந்தா தான் பள்ளி விளங்குதாகி போகும் நோம்பு வந்தாதான் இவனுக்கு பள்ளிக்கு வாரத்துக்கு நேரம் வருதாய்க்கும் சொல்லவான அது பில கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே பாவத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கு முதலாவது ஷெய்தான கெட்டி போட்டுத்தான் பாவம் செய்யறதுக்கு இரண்டாவது காரணம்னா துள்ளம் இந்த உள்ளத்துக்கு அல்ல ஒரு ட்ரைனிங் காரான் எந்த அளவுக்கு என்றா இதுவரை காலமும் முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு நாள் ஒரு ஹராத் அல்லா செய்யவானம் என்றார் ஹராத மாத்திரம்தான் செய்யவானம் என்றான் ஹலால சொல்லல்ல அல்லா ஹராமாக்கின ஒரு விடயம் உதாரணத்துக்கு மது குடிக்க வானம் என்றா அந்த மதுவை மாத்திரம் குடிக்க வானம் அவ்வளவுதான் ரப்பு சொன்னான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ஹராத்த ஹராமாக்கின அல்லா இதுக்கு பின்னால பார்த்தான் ஹராத்த ஹராமாக்கினா நீங்க செய்றீங்கல்ல இதுக்கு போற உங்களுக்கு ட்ரைனிங் நாங்க ஹராத்த ஹராமாக்க போறல்ல ஹலால நான் ஹராமாக்க போறேன் ஒரு பாய்க்கே பாய் அது ஒரு பக்கம் சுத்துறோம் அந்த பாயை நேர நிமித்தோணும் இல்லை அடுத்த பக்கம் தான் சுத்தோடும் ஒரே சைட்ல சுத்தினா நிமிராது அல்லா பாக்குறான் ஒரு பக்கம் பார்த்தன் பாவத்தை ஆறாமாக்கின இல்ல நீ செய்யறா இல்ல உனக்கு நப்சோ நப்ச கண்ட்ரோல் பண்ற திறனீக்கா இப்ப நான் சொல்ல போறது ஹராத்த அல்ல ஹலால ஹராமாக்க போறது இதுவரை காலமும் முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு நாள் நாங்க சாப்பிட்டு கொண்டிருந்த சாப்பாடு ஹலால் அல்லா சொல்றான் ஹராமாக்கு குடிச்சு கொண்டிருக்கக்கூடிய குடிப்பானம் ஹலால் ரமலான்ல ஹராமாக்கு மனைவி பகல்ல ஹலால் ரமலான்ல ஹராமாக்கு இந்த மூணு ஹலால தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்த மூணு ஹலால அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மாதம் ஹராமாக்குறோம் நீ சொல்றாய் நான் ஹராமாக்குறேன் அல்ல இப்ப அல்லாட கேள்வி என்னண்டா ஏ மனிதனே ஒரு மாசம் நான் சொன்னதுக்காக வேண்டி உன்னுடைய ஹலால் உனக்கு ஹராமா கேளுமெண்டா ஆயிரத்தி நானூறு வருடம் உனக்கு நான் வட்டிய ஹராமாக்கி போட்டுட்டேன் இன்னமே உனக்கு ஹராமாக்கிடலாம் இன்னும் பாவம் தேடப்போ உனக்கு ஹராமாக்கிடா எனக்காக நீ ஹலால நீ ஹராமாக்கிறாய் ஹராத் எனக்காக நீ ஹராமாக்க மாட்டியா அல்லாவுடைய கேள்வி இதுதான் ரமலானுடைய படிப்பினை இதுதான் ரமலான்ல படிக்க வேண்டிய பாடம் இதுதான் அல்லாஹ் சொல்றான் மனிதனுக்கு ஏ மனிதனே உனக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண ஏழும் நீ நடக்க தேவல்ல அடே ஹலால ஹராமா கேளு உனக்கு அவ்வளவு கண்ட்ரோல் இருந்தா ஏனப்பா இன்னும் ஹராத்த ஹராமா கேளா ரமலான் பெரிய சந்தர்ப்பம் பாவத்தை விடுறதுக்கு பாவத்துடைய கரைகளை அழிக்கிறதுக்கு பாவத்துடைய ஓட்டைகளை மூன்றதுக்கு ஆக பெரிய சந்தர்ப்பம் ரமலான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த ரமதான் ஏன் எங்களுக்கு பாக்கியம் இல்லா போன வருடம் எங்களோட ரமதான்ல இருந்தவங்க எங்களோட குடும்பத்துல இருந்தவங்க எங்களோட உண்டா சார் செஞ்சவங்க எங்களோட உண்டா இஃப்தார் செஞ்சவங்க எங்களோட குடுக்கல் வாங்கல் செஞ்சவங்க இப்ப காலில் போடுறதுக்கு செருப்பும் இல்லாம கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல இந்த வருடம் ரமதான கபூல் செய்யல அவங்களுக்கு நாங்க ஏதோ அறிஞ்சிட்டோம் ரமதான அடுத்த வருஷம் ரமதான்ல இருப்போமோ இல்லையோ தெரியாது இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்குமோ இல்லையோ தெரியா அடுத்த வருஷம் சில நேரம் கபருளுக்கு இருக்கலாம் யாருக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே கபருக்கு வைத்தம் என்ன என்ன நிலைமை மவுத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கா குறிப்பிட்ட வயசு இருக்கா குறிப்பிட்ட ஒரு சைஸ் இருக்கா இல்ல எந்த நேரம் மவுத்து வரும் என்று யாருக்கும் தெரியாது வயசாகினத்துக்கு பொருள்தான் மவுத்து வரும் இல்ல வாலிபத்துல மவுத்து வரலாம் சின்ன பிள்ளைக்கு மவுத்து வரலாம் வயோதிப்பத்திலே மவுத்து வரலாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லது யாரே எல்லா சந்தர்ப்பத்திலே அந்த மவுத்துக்குரியவர்களாக நாங்கள் மாறி போடும் நாங்கள் எல்லாரும் மவுத்துடைய கைதிகள் ரிட்டர்ன் டிக்கெட்டோடு உலகத்துக்கு வந்திருக்கிறோம் வேண்டிய நேரம் போறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதுக்காக வேண்டி நான் அன்பாக சொல்றோம் பணிவாக கேட்டுக்கொள்றோம் இந்த ரமலான் மாத்துதோ இல்லையோ நாங்க இந்த ரமலான்ல மாறுறது உறுதி நாம் இந்த ரமதான் மாறோனும் பாவம் என்று சொல்லக்கூடிய நேரம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லது யார்களே ரெண்டு விதமான பாவங்கள் இருக்கு தெளிவாக கேளுங்க ரெண்டு விதமான பாவம் அல்லாஹ் சொல்றான் உள்ரங்கமான பாவம் வெளிரங்கமான பாவம் வெளிரங்கமான பாவம் என்று சொல்லக்கூடிய நேரம் பொய் பேசுறது கையால மத்தவனுக்கு அநியாயம் செய்யறது ஒரு மனிதன் வெளிரங்கமா அப்பாவம் செய்யறது உறுப்புக்களால் பாவம் செய்யறது இந்த பாவத்தின் மூலமா அல்ல ரெண்டு விதமான விளைவுகளை மனிதனுக்கு உண்டாக்குவான் ஒரு மனிதன் வெளிரங்கமா பாவம் செய்யறானா ரெண்டு விதமான விளைவுகள் முதலாவது நபி அலைத்தலாம் சொன்னாங்க அந்த மனிதன் ஹராம் ஒன்ற செய்யறான வெளிரங்கமா ஹலால்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அல்ல பழகிடுவான் ஹராத்த ஒரு வருது மாமின் பசரா ஒரு முஸ்லிம் பாதையில நடந்து போறார் மஹரம் இல்லாத ஒரு பெண்மணி வாரா அந்த பெண்மணியை கண்டு அடே இந்த பெண் எனக்கு மஹரம் இல்ல அடே இவளை பார்க்கிறது ஹராம் என்பதின் காரணமாக யாரு தன்னுடைய பார்வையை தாழ்த்துவாரோ ஹதீஸ்ல நபி அலைசலாம் சொன்னாங்க அந்த மனிதனுடைய உள்ளத்துல அல்ல பாவத்துடைய ருசிய கலட்டுவான் அவளுடைய ருசிய உள்ளத்துல போடுவான் எந்த மனிதன் பார்வையை தாழ்த்தாம அந்த மகனம் இல்லாத பெண்ண அடே அராம் என்பது அராம் என்பது தெரிஞ்சும் பார்த்து கொண்டிருக்கிறாரோ கண்ணியசுக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே எப்ப மற்றைய பெண்கள் மேல ஆசை வருவதோ சொந்த மனைவிட மேல இருக்கக்கூடிய ஆசை எல்லாம் பழகிடுவான் ஏன் ஹராத்தில் ஆசை வருவது ஹலால காட்டிடுவார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே முதலாவது வெளிரங்கமான பாவத்துடைய விலை இதுதான் ஹலால்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இல்லாம பேசிடும் ஹலால் செய்யறதுக்கு விருப்பம் இருக்காது ரெண்டாவது சொல்றாங்க அவனுக்கு முழுக்க முழுக்க அவனுடைய முழு வாழ்க்கையிலே அல்லா ரிஸ்க்கு பட்டு மாய வைப்பான் என்னதான் அலைஞ்சாலும் என்ன சம்பாதித்தாலும் போதா என்ற நிலைமை அல்லா அவனுடைய குடும்பத்துல கொண்டு சொல்லுவார் வெளிரங்கமான பாவத்தால அல்லா கொடுக்கக்கூடிய விடயங்கள் அதுக்கு பின்னால இன்னும் ஒரு பாவம் தான் கன்னியாசுமரி அல்லாஹுவின் நல்லடியார்களே உள்ரங்கமான பாவம் பாக்கினுள் இசன் இது எப்படியான பாவம் என்றா இமாமுனா ரசாலி அவங்க சொல்றாங்க வெளிரங்கமான பாவத்தை விட ஒரு மனிதன் உள்ளத்தால உள்ரங்கமாக செய்யக்கூடிய பாவம் எழுவது மடங்கு கொடியது என்பதாக சொல்றான் எழுவது மடங்கு மோசமானதுதான் உள்ளம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யாரே ஒரு மனிதன் உதாரணம் ஒரு மனிதன் தினால ஈடுபட்டு இருக்கிறான் இல்லாட்டி ஒரு மனிதன் மது குடிக்கிறான் ஒரு மனிதன் பாவம் செய்யறான் இந்த மனிதனை பார்த்து அவன் ஒரு ஜினாக்காரன் தானே அவன் டோப் அடிக்கிறவன் தானே அவன் மனு குடிக்கிறவன் தானே இப்படி ஒரு முஸ்லிம கேவலமாக நினைக்கிறதுக்கு இது அவன் செஞ்ச பாவத்தை விடவும் பெருசு இஸ்லாத்துல அனுமதி பாவத்தை வெறுக்கலாம் பாவிய வெறுக்க அனுமதி இல்லை இஸ்லாத்துல இஸ்லாத்துல சொல்லப்படுவது பாவத்தை வெறுங்கும் ஆனா பாவிய வெறுக்கவான வட்டிலாக பெரிய வட்டி என்னென்று தெரியுமா வட்டியில் எழுபது வகையான கிளைகள் இருக்கு ஆக பெரிய வட்டி தான் நாங்க பேங்க்ல போய் ஒபிஷியலா வட்டி எடுக்க தேவையில்ல ஒரு மனிதனை பார்த்து அவன் கேவலமானவன் என்று நினைக்கிறது நபி அலை சொன்னாங்க இன்னமின் அறுபர் ரிபா முஸ்லிம் வட்டிலாக பெரிய வட்டி தான் ஒரு முஸ்லிம் மானத்தோட விளையாடுறது ஒரு முஸ்லிம் மானத்துல கையடிக்கிறதாக பெரிய வட்டி அவன் கிட்ட அந்த குறை இவன் கிட்ட இந்த குறை இதை பார்க்கறது தான் பெரிய வட்டி என்றாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர் நண்பர்களே நபி அலைசலாம் பாவத்தை வெறுத்தாங்க பாரிய வெறுக்கல்ல இம்ரஹத்தே போத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மாறா நபி அலைசலாம் கிட்ட வந்து சொல்றா யார சூழல்லா தஸ்திர்னி யார சூழல்லா யார சூழனே சுத்தமாக்குங்க யார சூழல்லா நபியலைத்தான் கேட்கிறாங்க என்ன பாவம் செஞ்சீங்க சொன்னாங்க யார சூழல நான் தினா செஞ்சிட்டேன் விபச்சாரம் செஞ்சிட்டேன் என்னைய சுத்தமாக்குங்க யார சூழல ஒரு பெண் நபியலைத்தான் சொன்னாங்க இல்ல இல்ல நீங்க தினா செஞ்சிக்க மாட்டீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க நான் உறுதியாக சொல்றேன் நான் தினா செஞ்சிட்டேன் யார சூழல்லா விபச்சாரத்துல ஈடுபட்டுட்டேன் அதற்கு அத்தாக்கி நான் இப்ப பிரெக்னண்டா உள்ள கிடைக்கிறதுக்கு இருக்கிறேன் கர்ப்பிணி தாயாக இருக்கிறேன் நபி அலைத்தலாம் சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹத் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல நீங்க புள்ள கிடைச்சதுக்கு பின்னால வாங்க இவ பூரா பத்து மாதம் உள்ளத்துல அதே தப்புவா உள்ளத்துல அப்ப இந்த பயத்தோடைய வாரா வந்து சொல்றா யார சொல்லலாம் புள்ள கிடைச்சிட்டு தப்பிர் என்னைய சுத்தமாக்கும் ஆவது நபி அலைசலாம் சொல்றாங்க புள்ளவுடைய பால் குடி மறந்ததுக்கு பின்னால வாங்க ரெண்டு வருட காலம் மறந்ததுக்கு பின்னால வாரா வந்து சொல்றா யார சூழல்லா யார சூழல்லா இதுக்கு பின்னால் ஒன்றும் செய்யலா அல்லாவுடைய அல்லாவுடைய கட்டளை ஒரு மனிதன் நிக்காக்கு பின்னால தினா சேர்ந்தா அவனை கல்லடிச்சு கொள்ளணும் சகாபாக்களுக்கு சொல்றாங்க இந்த பெண்ணை ரஜம் செய்யுங்க கல்லடிச்சு கொள்ளுங்க புளி உள்ளு கிறக்கப்படுவது கல்லடிக்கப்படுவது நான் நினைக்கிறேன் சொல்லி அடிக்கிறாங்க கல் தலையில பட்டு அவங்களுடைய அப்படியே ஆடையில தெரிஞ்சு நாங்கள் என்ன சொல்லுவோம் கேவலமான ரத்தம் இதே வார்த்தையை காலிஜி வழி பாவிக்கிறாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே நபி அலிசலாம் சொன்னாங்க நபி அலிசலாத்துக்கு அதை தாங்கி கொள்ளல ஜீரணிக்கிறா எடுத்தோடனே சொன்னாங்க நீங்க ஏன் அப்படி ஒரு வார்த்தை பாவிச்சீங்க காலிஜி வழி சொன்னாங்க யார் சொல்ல விபச்சார பெண்மணியில ரத்தம் யார சொல்லலாம் சொன்னாங்க அந்த பெண்மணியுடைய சௌபா எப்படியான சௌபான்னு உங்களுக்கு தெரியுமா அந்த பெண்மணியுடைய சௌபாவை நம் முழு மதீனா வாசிகளுக்கும் பிரித்து கொடுத்தா முழு மதீனா வாசிகளுடைய பாவம் மன்னிக்கப்படும் அப்படியான சௌபா அந்த பெண்மணியுடைய சௌபா அவளை பார்த்து கேவலம் சொல்லவான செஞ்ச பாவம் கேவலம் ஆனா அந்த மனிதன் கேவலம் அல்ல கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே உள்ரங்கமான பாவம் உள்ளம் சம்பந்தமான பாவத்தை விட்டுடுவோம் லைலத்தில் கதிர்ல மன்னிப்பு கிடைக்கணுமா அதிகமான பாவங்கள் உள்ளம் சம்பந்தப்பட்ட பாவங்கள் தான் அதுதான் ஹதீஸ்லயும் வருவது ஒவ்வொரு திங்கக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை அல்லாஹ் முழு உண்மத்தில எல்லா மனிதர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான் இல்லம் ஒரு மனிதனுடைய பாவத்தை அல்லா மன்னிக்க மாட்டான் சஹாபாக்கள் கேட்டாங்க யார் யார் யார சூழலாது கானத் அபூஹுபைன் அசைஹி ஒரு மனிதனுக்கும் இன்னும் ஒரு மனிதனுக்கும் மத்தியில பிரச்சனை முறுவல் பேச்சுவார்த்தை இல்ல மவுத்துக்கு முனையோட பேச்சு இல்ல இப்படி ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டையா இருக்குதா இவங்க ரெண்டு பேரும் எப்ப சலாம் சொல்லி சமாதானமாகுவாங்களோ அது வரைக்கும் அவங்கள நான் மன்னிக்க மாட்டேன் அது லைலத்துள் மதுராக இருந்தாலும் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லது யார்களே ரமலான் என்று சொல்றது ஷஹருல் குரான் மாத்திரமல்ல குரானுடைய மாதம் மாத்திரமல்ல அமல் செய்யற மாதம் மாத்திரமல்ல ஷஹருல் முவாசாத் ஒத்துமையுடைய மாதமும் கூட ஒத்துமையாக இருக்க பழகிக் கொள்ளுங்க எங்களுக்கு அமல் லேசி சாரை கிளம்புறோம் தகச்சு லேசி அது ரெண்டு ரக்காத்தில பத்து ரக்காத்தாலும் தொழுவுறதுக்கு லேசி எங்களை கண்ணத்துல அடிச்சவனை மன்னிக்கிறது கஷ்டம் எங்களுக்கு அமல் லேசி எங்களோட மானத்துல கையடித்தவனை மன்னிக்கிறது கஷ்டம் குரான் சொல்லுது மன்னி நபி சொல்றாங்க மன்னி அப்பதான் அல்லாவும் உனைய மன்னிப்பான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எல்லா விதமான பாவங்களை விட்டும் தூரமாகவும் வெளிரங்கமான பாவம் உள்ரங்கமான பாவம் எல்லாத்தையும் திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் தந்திருக்கிறார் ரமலான் அது மாத்திரமல்ல கடைசியா ஒரு விடயத்தை ஞாபகம் மூட்டி என்னுடைய கூட்டமாக முடிக்கிறேன் உங்களோடு தெரியும் சீரற்ற வானிலையின் காரணமாக எத்தனையோ இடங்கள்ல வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டிருக்கு கொழும்புலையும் உங்களோடு தெரியும் வெள்ளப்பெருக்குல அடுத்த பகுதிகள்ல எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இஃப்தாருக்கு கூட எங்களுக்கு வந்த தகவலை சொல்றோம் உண்மையான தகவல் இப்தாருக்கு கூட ஈச்சப்பழம் வேங்கிறதுக்கும் வசதி இல்லாத மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லது யார்களே எனவே தெளிவாக விளங்குங்க எங்களுடைய இஃப்தாருடைய சுப்ரா நிறையுது அதுல நாங்க ஒரு பங்கு கொடுத்தோம் என்றா பெரியோர் உதவி எத்தனையோ பேர் வெள்ள அனர்த்தத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சதக்கா என்று செல் செல்றது பணக்காரன் மாத்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல சதக்கா என்றது ஆக அமல் கெட்ட நோக்கு ஒரே தடுக்கும் சதக்கா அல்லாத கோபப்பார்வை விட்டு தூரமாக்கும் சதக்கா நபி அலை சலாத்துகிட்ட சொன்ன சகாபாக்கள் நபி அலை வந்து சகாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்ல இந்த உலகத்துல பலமான ஒரு விஷயத்த அல்லா படைச்சிக்கிறானா நபி அலை சலாம் சொன்னாங்க எது சொன்னாங்க அல்லா முதலாவது படைச்சிருக்கிறான் இரும்பு இரும்ப படைச்சிருக்க மலைகள் அல்லா படைச்சிருக்கிறான் ஜபல் சொன்னான் இந்த ஜபல இந்த கல் இந்த மலைகளையும் உடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை படைச்சிருக்கிறானா அதை விடவும் சக்தியான ஒரு விடயம் நபி அலை சொன்னாங்க இரும்ப படைச்சிருக்கிறார் அந்த இரும்பை விடவும் ஒரு சக்தியான விடயம் இருக்கா நபி அலை சொன்னாங்க நெருப்பல்லா படைச்சிருக்கிறான் நெருப்ப கொண்டு இரும்ப உருக்கிறதாம் சொன்னாங்க நெருப்பை விடவும் ஒரு சக்தியான விடயம் இருக்கா அல்ல நீர் தண்ணீரை படைச்சிருக்கிறார் தண்ணீரை விடவும் ஒரு சக்தியான ஒரு விடயம் காத்து அல்லா படைச்சிருக்கிறான் நபி அலைசலாம் சொன்னாங்க இந்த பஞ்சபூதங்கள் ஐந்து விடயத்தை விடவும் சக்தியான ஒரு விடயம்தான் பலமான ஒரு விடயம்தான் ஒரு முஸ்லீம் தன்னுடைய வலது இடது கைக்கு தெரியாம வலது கையால கொடுக்கக்கூடிய சதத்தான் நபி அலைசலாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹே நல்லடியார்களே எனவே அந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க எங்களால முடிஞ்ச ஒரு உதவி அது சின்னதாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய சோகம் சின்னதோ பெருசோ கொடுக்கிறதா இல்லையா அதுதான் முக்கியம் அதனால இன்ஷால் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவோம் இந்த ரமலான பிரயோசனப்படுத்துவோம் பாவங்களிலிருந்து தூரமாகுவோம் அதிகமான அமல்களை செஞ்சு அல்லாவுடைய இல்லாத அல்லாவுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹத்து சுபகானுகத்தால நம்ம அனைவரையுமே சேர்த்திருவாயாக அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சிடுவாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக அறிந்து மரியாமல் விஷயத்தவர்களை மன்னிச்சிடுவாயாக நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லா உன்னிடத்துல கையேந்த தகுதியே இல்லாதவையா யா அல்லா நீயோ கொடுக்க ரொம்ப தகுதியானவையா யா அல்லா பாவங்களை மன்னிச்சிலியா அல்லா எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிலியா அல்லா எத்தனையோ தாய் தந்தையர் கபராளிகள் அழைக்கிறாங்க அல்லா கபடுகளை விசாலமாக்கி வச்சிருவாயாக சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கிடுவாயாக நரகத்துடைய படுகொலை ஆக்காதிருப்பாயாக இறுதி முடிவை நல்லதாக்கிடுவாயாக லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூக்களை கைப்பற்றிடுவாயாக ஒரு ஆசரதான அலி